பொருத்தத்தை கொண்டு இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் தாலா ஒருவனுக்கு என்றென்றும் உண்டாவதா சலாமும் உலகத்தார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானுவ தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் முசூல்மார்கள் அனைவர்கள் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மத் அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் பெண்மணியான ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய பாடுபடக்கூடிய எல்லா முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதா அல்லாஹுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுத்து அவனுடைய பள்ளிவாசலில் ஏசிக்காக்கூடிய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் விசுவாசங்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹாவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசிய செய்கிறேன் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் வெற்றிமானவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹுக்கு சுகானகுவத்த ஆளா எம்மை மனிதர்களாக படைத்து எமக்கண்டு சிறப்பு தன்மைகளை உருவாக்கி உலகை ஆளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் இந்த உலகம் உலகத்தில் இருப்பவைகள் உலகத்துக்கு அப்பால் இருப்பவைகள் அந்த சராசரங்கள் அனைத்தும் தாலாவுடைய சொந்தத்துக்குரியது வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி அருள் வானம் வானத்தில் உள்ளவைகள் பூமி பூமியில் உள்ளவைகள் இவை அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அருள் வானம் வானத்தில் உள்ளவைகள் பூமி பூமியில் உள்ளவைகள் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரனும் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுஹு மாத்திரமாக இருக்கிறான் சகோதரர்களே கனவான்களே ஹலால் என்பது அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அது மாத்திரம்தான் ஹலால் அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கிறானோ அது மாத்திரம்தான் ஹராம் ஜீன் என்பது அல்லாஹ் எதை சட்டமாக விதித்தானோ எதை மார்க்கமாக அறிமுகப்படுத்தினானோ அது மாத்திரம்தான் மார்க்கம் அது மாத்திரம்தான் இஸ்லாம் அது அல்லாத அனைத்தும் அது அல்லாத வேறு முறைகள் எல்லாமே அல்லாஹுக்கு மாற்றமானது நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமானது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம் நாம் விசுவாசித்திருக்கிறோம் சகோதரர்களே கனவான்களே அல்லாஹு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் நுணுக்கம் உள்ளவன் யாருக்கு எதை எப்போது எங்கே கொடுக்க வேண்டும் என்ற அறிவு ஞானம் அல்லாஹுக்கு இருக்கிறது எதை எப்போது செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய அறிவுக்கு முன்னால் அல்லாஹுடைய சிந்தனைக்கு முன்னால் எம்மால் அவனுடைய எண்ணத்துக்கு முன்னால் நாம் நம்முடைய சிந்தனையால் ஈடு கொடுக்க முடியாது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு மனிதனுடைய வெளித்தோற்றத்தையும் பார்க்கிறான் அவனுடைய உள் தோற்றத்தையும் பார்க்கிறான் இந்த ரெண்டு விடயங்களையும் அல்லாஹ் குரானில் தெளிவுபடுத்துகிறான் ஒரு மனிதன் கண்ணால் ஒரு விடயத்தை பார்த்து செய்யானச் செய்கிறான் ஒரு விடயத்தை கண்ணால் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் சகோதரர்களே கனவான்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எனவே அல்லாஹ் எதை சட்டம் என்று சொல்கிறானோ அதனைத்தான் அருமை ரசூலுல்லா சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த பூமியில் அமுல் செய்து காட்டினார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் வழிமுறைகளை உருவாக்கி காட்டினார்கள் அல்லாஹ் ஆட்சியாளருக்கென்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறான் அடிமைகளுக்கென்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறான் நல்லவர்களுக்கென்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறான் தீயவர்களுக்கென்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறான் ஆண்களுக்கு வேறாக சட்டம் வைத்திருக்கிறான் பெண்களுக்கு வேறாக சட்டம் வைத்திருக்கிறான் வயது முதிர்ந்தவர்களுக்கு வேறாக சட்டம் வைத்திருக்கிறான் வாலிபர்களுக்கு அல்லாம் வேறு சட்டத்தை வைத்திருக்கிறான் சிறியவர்களுக்கு வேறு சட்டம் பெரியவர்களுக்கு வேறு சட்டம் என்று அல்லாஹ் உலகத்தை கூறு போட்டு உலகத்திலே நடக்கக்கூடிய அந்த சராசரங்கள் அணுக்கள் அனைத்தையும் அறிந்து அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை பூமியில் செலுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் காலையில் இருந்து மாலை வரைக்கும் மாலையில் இருந்து காலை வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் பூமியில் இருந்து வானத்துக்கு செல்பவைகளையும் அல்லாஹ் அறிகிறான் வானத்தில் இருந்து பூமிக்கு எது வருகிறது என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் சகோதரர்களே கனவான்களே மரங்கள் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள மரங்களை கணக்கிட்டு பாருங்கள் எம்முடைய ஊரில் உள்ள மரங்கள் மாத்திரமல்ல எம்முடைய வீட்டுக்குள் இருக்கும் மரங்கள் மாத்திரமல்ல சிறிய இலைகள் உள்ள மரங்களை அல்லாஹ் சொல்லவில்லை சிறிய இலைகள் உள்ள மரங்களையும் அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்கிறான் மரத்திலிருந்து விழக்கூடிய இலையையும் அல்லாஹ் அறிபவனாக இருக்கிறான் அந்த அல்லாஹ் தன்னுடைய அறிவில் ஆற்றலில் அல்லாஹ் மிக தேர்ச்சி பெற்றவன் சகோதரன் எனவே அல்லாவுடைய சட்டங்களை அல்லாவுடைய கட்டளைகளை நாம் செவியுற்றால் எங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னால் நாம் பலவிதமாக வாழ்ந்திருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில் இது இந்த யதார்த்த உண்மை நிலை தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எப்பொழுது தெரிய வருகிறது எப்பொழுது அது பாவம் என்று தெரிகிறதோ எப்பொழுது இது கூடாது என்று தெரிகிறதோ அந்த நேரத்தில் நாம் அதை விட்டு விலகுவதுதான் அல்லாஹுவை அஞ்சுவதாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இன்னும் வரவில்லை நாம் முத்தகையாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இன்னும் மாறவில்லை என்பதுதான் அர்த்தம் இந்த வரிசையில் அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதரர்களே கனவான்களே இன்று எம்முடைய இந்த குத்வா பிரசங்கத்தில் நாம் இதற்கு முன்னாலும் எத்தனையோ குத்வா பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம் எத்தனையோ பயான்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து விட்டது எங்களுடைய வாழ்க்கை கேட்பதில் மாத்திரம்தான் இருக்கிறது செயல்படுத்துபவர்கள் எம்முடைய சமூகத்தில் குறைந்து விட்டார்கள் எங்களுடைய வீடுகளில் எத்தனை சீடிக்கள் இன்று வந்துவிட்டது எத்தனை மெகசின்கள் எத்தனை பயான்கள் எங்களுடைய போன்கள் உங்களுடைய ஹேண்ட் போன்ல இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பயான் நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பயான்கள் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது டவுன்லோட் செய்யப்படுகிறது பதிவேற்றம் செய்யப்படுகிறது அப்லோட் செய்யப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இதனுடைய வாழ்க்கை எங்கே இதனுடைய வாழ்க்கை எங்கே கேட்பவர்கள் படிப்பவர்கள் இவர்களை அமல் செய்யாதவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் நாம் இன்று நிறைய படித்திருக்கிறோம் நிறைய அறிவு இருக்கிறது நிறைய ஆற்றல் இருக்கிறது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் செயல் இல்லை அல்லாஹ் நம்மை நேரடியாக திட்டுவது கிடையாது ஏன் அல்லாஹ் அவனுடைய நபியுடைய உம்மத்தினராகிய எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறான் அதனால் அல்லாஹ் எம்மை நேரடியாக திட்டுவது கிடையாது ஆனால் மறைமுகமாக அல்லாஹ் சாடை செய்து காட்டுகிறான் சுரத்துல் ஜுமா ஜுமா என்று சொல்றது வெள்ளிக்கிழமை என்ற ஒரு சூரா நம்முடைய குரான் ஷரீஃபில் இருக்கிறது இந்த குரான்ல சூரத்துல் ஜுமா இது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு சுமர் ஒரு அருட்கொடை இந்த அருட்கொடையில் அல்லாஹ் சௌராத்தை பற்றி சொல்கிறான் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை பற்றி சொல்கிறான் அதில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சௌராத்தை படித்தவர்கள் சௌராத்தை வாழ்க்கையில் பற்றவர்கள் அமல் செய்யாததை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் சிலர்கள் இருக்கிறார்கள் சௌராத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சௌராத் வேதம் கொடுக்கப்பட்டது தும்மலம் யஸ்மிலோஹா அவர்கள் அந்த சௌராற்றை படித்தார்கள் வாழ்க்கையில் அமல் செய்யவில்லை வாழ்க்கையில் அதனை பாதுகாக்கவில்லை இவர்களை பற்றி அல்லாஹ் உதாரணம் சொல்லும் போது இவர்கள் பொதி சுமந்த கழுதைகளை போன்றவர்கள் பொதி சுமந்த கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் அந்த சௌரா கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறான் ஏன் இதை சூரத்து ஜுமாவில் சொல்கிறான் நம்முடைய உம்மத்தினரே நீங்களும் படித்து கழுதைகளாக மாறிவிடாதீர்கள் மனிதர்களாக மாறுங்கள் வாழ்க்கையில் படித்தவற்றை அமல் செய்யக்கூடிய மூமீன்களாக மாறுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா மறைமுகமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் இந்த வரிசையில் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சமூகத்தில் மிக பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எம்முடைய ஊரில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை பெண்களுடைய பிரச்சனை பெண்களுடைய பிரச்சனை அழகி வசல்லம் அவங்க தான் மௌத்தாகிற நேரம் சக்கராத்துல இருக்கிற நேரம் கூட நீங்க பெண்களை பயந்துகோங்கோ என்று சொல்லிட்டு மூத்தினார் மௌத்துடைய சந்தர்ப்பம் கடைசி கட்டம் நீங்க பெண்களை பயந்து கொள்ளுங்க பல இடங்கள்ல அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் பெண்களை பற்றி எச்சரித்திருக்கிறார் பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் இன்னும் சொன்னார்கள் இந்த உலகம் பசுமையானது பார்ப்பதற்கு அழகானது பார்ப்பதற்கு அழகானது பசுமையாக இருக்கும் அல்லாஹ் உங்களை படைத்தது இந்த பூமியில் நீங்க என்ன செய்றீங்க என்றதை பார்க்கிறதுக்கு தான் அதனால உலகத்தையும் பயந்து கொள்ளுங்கோ புன்னிசா பெண்களையும் பயந்து கொள்ளுங்கோ என்று சொன்னாங்க பெண்களையும் பயந்து கொள்ளுங்க சகோதரர்களே கணவான்களே பெண்கள் என்பவர்கள் ஒரு கண்ணியமான பொருள் ஒரு கண்ணியமான படைப்பு இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்தஸ்து பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற கண்ணியம் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற உயர்வை நீங்க வேறு எந்த மதத்துல அலசி ஆராய்ச்சி பார்த்தாலும் தன்னுடைய அடியாளுக்கு கொடுத்திருக்கிற இந்த மதிப்பை நீங்க வேற எங்கேயும் காண முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் மதிக்கிறான் அந்த அளவுக்கு அல்லாஹ் பெண்களை கண்ணியப்படுத்துகிறான் இன்று பெண்கள் விலை மாதுகளாக மாறிவிட்டார் இன்று பெண்கள் விலை மாதர்களாக மாறிவிட்டார்கள் இன்று பெண்கள் தான் நினைத்ததை போல் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் பெண்கள் அவர்களுக்கென்று சரியான ஒரு நடைமுறையை உருவாக்கி கொண்டார்கள் நாங்கள் பெண்கள் நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் எங்களுக்கு இதுதான் மார்க்கம் என்று நாங்க ஆண்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அதனால பெண்கள் அவங்களுக்கு தெரிந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டாங்க ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டாங்க அவங்க பெண்கள் எப்படி வாழணும் பெண்களுடைய உரிமை என்ன கணவனுடைய உரிமை என்ன பெற்றோர்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை ஆண்கள் நாம் உணரவில்லை அதனால் பெண்கள் இன்று சீரழிந்து விட்டார்கள் விலை மாதர்களாக மாறிவிட்டார்கள் கண்காட்சி பொருட்களாக மாறிவிட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சுவாசிகளே சகோதரர்களே அழகி வசல்ல மவங்க பெண்களுடைய குரலுக்கு கொடுத்த மதிப்பை பாருங்கள் பெண்களுடைய குரலுக்கு கொடுத்த மதிப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தாவத் இருக்கும் என்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு தாவத் அது அதான் சொல்வது அதானுடைய துவாவில் நபி அவங்க கற்று தந்தாங்க அல்லாஹும் இது ஒரு பூர்த்தியான தாவத் இது ஒரு பூர்த்தியான அழைப்பு அதானை விட சிறந்த அழைப்பு சிறந்த ஒரு தாவத்துடைய பணி உலகத்தில் எதுவும் கிடையாது எந்த அளவுக்கு மேன்மையானது அதான் சொல்வது ஆனால் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷரியாத்து இஸ்லாத்தில் பெண்கள் அதான் சொல்வது ஹராம் பெண்கள் அதான் சொல்வது ஹராம் பெண்களுக்கு அதான் சொல்வது கூடாது ஏன் அவர்களுடைய குரல் அந்நிய ஆணுக்கு கேட்கக்கூடாது அந்நிய ஆண் என்னுடைய மனைவியுடைய என்னுடைய மகளுடைய என்னுடைய சகோதரியுடைய குரலை ஒரு அந்நிய ஆண் கேட்பதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதிக்கல அதான விடுங்க அதான விட ஒரு பெரிய ஒரு அமல் இருக்கிறது தொழுக தொழுக இந்த தொழுகையில அருமை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் மனிதர்கள் என்ற வகையில் தொழுகையில் தவறு ஏற்படலாம் தவறு ஏற்பட்டால் ஆண்கள் எப்படி தொழுகையை இமாமுக்கு ஞாபகம் செய்ய வேண்டும் பெண்கள் எப்படி தொழுகையை இமாமுக்கு ஞாபகம் செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை கற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆண் ஒரு இமாம் தொழுவிக்கிறார் இமாமுக்கு தவறிவிட்டது மறதி ஏற்பட்டு விட்டது இமாம் தவறிழைத்து விட்டார் என்றால் இந்நாள இருக்கிற மாமூங்கள் சுபஹானல்லா என்று சொல்லுவாங்க சுபஹானல்லா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இமாம் ஒரு தவறு செய்து விட்டார் இமாம் ஒரு தவறு செய்து விட்டார் இதே தவறை பெண்கள் பின்னால் நின்று சொல்கிறார்கள் பெண்கள் பின்னால் நின்று தொழுகிறார்கள் ஒரு இமாம் தொழுவிக்கிறார் என்றால் இமாமுக்கு தவறு ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு பெண் சத்தம் போட்டு சுகானல்லா என்று சொன்னால் உலமாக்கள் சொல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் அந்த பெண்ணுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் ஏன் அருமை ரசூலுல்லா சொன்னாங்க பெண்ணுக்கு தவறு ஏற்படும் பொழுது அந்த பெண்மணி என்ன செய்யணும் என்றால் அவர் தத்தீர் தட்டி கொண்டிருக்கும் பொழுது வலது கையால இடது கையில தட்டி காட்டணும் அப்ப இமாம் விளங்கிக் கொள்வாரு நான் தொழுகையில ஏதோ ஒரு தவறு விட்டேன் அல்லாஹே நல்லடியார்களே இஸ்லாம் பெண்களுடைய குரலுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பாருங்கள் என்னுடைய மனைவியுடைய குரலுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பாருங்கள் நான் பெற்ற பிள்ளையினுடைய குரலுக்கு அல்லாவும் அவனுடைய தூதரும் விதித்த சட்டத்தை பாருங்கள் சுபானல்லா தொழுகையில் சொல்வதற்கு கூட அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அனுமதிக்கவில்லை சகோதரர் எங்களுடைய பெண்களுடைய ஹாலாத் என்ன எங்களுடைய பெண்களுடைய நிலைமை என்ன இன்று எங்களுடைய பெண்கள் என்ன செய்கிறார்கள் சுபானல்லா வானொலியில முஸ்லிம் நிகழ்ச்சி கேட்கிறாங்க முஸ்லிம் நிகழ்ச்சி நடக்கிறாங்க அது ஒரு பக்கம் என்று வச்சாலும் கூட அதுக்கு மாற்றமான எத்தனையோ வானொலி காட்சிகள் வானொலி செய்திகள் இன்று எங்களுடைய பெண்களுடைய குரல்கள் சரியத்துக்கு மாற்றம் இஸ்லாத்துக்கு மாற்றம் இது பெண்ணுடைய குரல் முகத்துக்கல்ல குரலுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற மதிப்பு குரான் எடுத்து பாருங்க எங்கட மனைவி எங்கட தாய் எங்கட சகோதரி எங்கட மகள் கால மணி கட்டின கொலுசு போட்டிருக்கிறாள் என்றால் கால மணி கட்டின கொலுசு போட்டிருக்கிறாள் என்றால் அல்லா சொல்றான் உங்களோட வீட்டுக்கு அந்நிய ஆண்கள் வந்திருக்கிறாங்க அல்ல நீங்க பாதையில போறீங்க அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்க வலாய துரைபுணபி அர்ஜுலிகின்ற நீங்க கால பூமியில தட்டி நடக்கவானாம் குரான் சொல்லல என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆழமின்னு சொல்கிறான் எங்களே வலாய துரைபுணபி அர்ஜுலிகின் உங்களோட கால ஓசையில் இந்த கொழுத்தினுடைய ஓசையில் மறைந்திருக்கும் அழகை வெளிப்படுத்தும் விதமாக நீங்க உங்களோட காலை தட்டி நடத்தவானாம் காலை கட்டி நடத்தவானாம் கொழுத்து சப்தத்தை கூட கண்ணிய ஆணுக்குடி காட்டாதே என்று அல்லாஹ் சொல்றான் கொழுசு சத்தம் கொழுசு சத்தத்தால் உலகத்தில் பசாது ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் கொழுசு சத்தத்தால் உலகத்தில் தினா நடக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால உன்னுடைய கொழுசு சத்தத்தை கூட அந்நிய ஆணுக்கு காட்டாது என்று சொல்றான் அந்நிய ஆணுக்கு காட்டாது சகோதரர்களை கனவான்களே ஹதீசுகளை பார்த்தால் ஹதீசுகளை பார்த்தால் ஆச்சரியமான ஹதீசுகள் ஆச்சரியமான ஹதீசுகள் இந்த இஸ்லாமிய சமூகம் சில உளமாக்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதை விளங்க முடியாமல் இருக்கிறது ஹதீஸை பார்த்துத்தானா தீர்ப்பு சொல்கிறார்கள் அல்லது வேறு ஏதாவது லாபம் இருக்கிறதா என்று விளங்கவில்லை புகாரி புகாரி புகாரி என்று இன்று காலம் பூராக கத்துகிறோம் புகாரி ஷரீப் ஆதாரம் என்று அடைகிறோம் ஆனால் அந்த புகாரியில் வரக்கூடிய எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை எங்கே வாழ்க்கை எங்கே புகாரி ஷரீப்ல இப்புடைய பாடம் வருது ரதி அவங்கள மனைவி மனைவி ரதி நபியோட ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அழகி வசல்லம் அவங்க எங்கேயாவது யுத்தத்துக்கு போறதென்றால் அக்கரா பைன நிசாயி தன்னுடைய மனைவிமார் எல்லாரையும் எடுத்து வச்சு எல்லாத பேரையும் எழுதி சீட்டு போடுவாங்க சீட்டு குலுக்கி போடுவாங்க சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருவதோ அந்த மனைவியை கூட்டி கொண்டு யுத்தத்துக்கு போவாங்க நீதம் அந்த அளவுக்கு நீதம் அருமை ரசூலுல்லா ஏன் ரவி அவங்க ஏன் போட்டு யுத்தத்துக்கு மனைவிமார கூட்டிட்டு போவல்ல மனைவிமாரோட குடும்பம் நடத்தின நேரம் நபி அவங்க டேர்ன் போட்டு போனாங்க ஆனா யுத்தத்துக்கு போற நேரம் என்னுடைய மனைவிக்கு உயிராபத்து வரலாம் அதனால என்னுடைய டேர்ன் அவன் வந்துட்டால் சில நேரம் அவன் நிர்பந்திக்கப்படலாம் அதனால சீட்டு போட்டு பார்த்து விருப்பம் உள்ள அந்த பின்ன கூட்டிக் கொண்டு போவான் நீதி சொல்றாங்க இப்படி ஒரு யுத்தம் அதுக்கு சீட்டு போட்ட நேரத்துல என்னுடைய பேர் வந்தது என்னுடைய பேர் வந்தது நான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய யுத்தத்துக்கு போனோம் யுத்தமெல்லாம் முடிஞ்சு திரும்பி வாரம் திரும்பி வார நேரம் ஒரு இடத்துல மனு முஸ்தலித் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வாகனங்கள் எல்லாம் காட்டப்பட்டு அப்ப நாங்க நின்றோம் என்னுடைய தேவையை முடிப்பதற்காக நான் கொஞ்சம் தூரம் சென்றேன் திரும்பி வந்து பார்த்தா என்னுடைய ஒரு மாலைய காணல ஒரு மாலை அவங்க அணிஞ்சிருந்த கழுத்துல போட்டிருந்த ஒரு மாலை இத காணல அதனால ஆயிஷா ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க அதை தேடி திரும்பி போயிட்டாங்க அதை தேடி திரும்பி போயிட்டாங்க கூடாரத்தை தூக்கிட்டு வந்தவங்க ஆயிஷா உள்ளதான் இருக்கிறாங்க என்று சொல்லி கூடாரத்தை தூக்கிட்டு பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க பயணம் போயிட்டது கூட்டம் எல்லாரும் போயிட்டுருக்காங்க ஆயிஷா ரவி அல்லா ஒன்னா திரும்பி வந்து பாக்குறாங்க கூட்டத்தார்கள் யாரையும் காணல உடனே என்ன செய்யறாங்க ஆயிஷா ரவி அல்லாஹ் ஒன்ஹா நான் இருந்த இடத்திலேயே இருந்து கொள்றாங்க போனவங்க திரும்பி வந்து என்ன கூட்டிக் கொண்டு போவாங்கன்னு அந்த இடத்துல இருந்துடுறாங்க நபி அவங்களோட பொதுவான ஒரு வளமை ஒரு யுத்தம் நடந்தால் அல்லது ஒரு பயணம் நடந்தால் நபி அவங்க அந்த கூட்டத்துக்கு பின்னால ஒருத்தரை அல்லது ரெண்டு பேரை வர சொல்லுவாங்க அவங்க ஏதாவது சாமான விட்டுட்டு வந்தா ஏதாவது பொருட்களை விடுபட்டு வந்தா அதை எடுத்துட்டு வாரத்துக்கு நபி அவங்களோட வளமை ஒருத்தரை எடுத்துட்டு வாரது சஃபான் இப்படி மாத்தல் அவங்கள நபி அவங்க விட்டுட்டு வந்தாங்க நபி அவங்க விட்டுட்டு வந்தாங்க சஃபான் இப்படி மாத்தல் ரதியல்லாகும் அவங்க கொஞ்சம் இருட்டாகிட்டது மகிழ்வுடைய நேரம் என்று நினைக்கிறேன் நபி அவங்கள அந்த சஃபர் போயிட்டது நபி அவங்கள அந்த கூட்டம் போயிட்டது சஃபான ஆட்கள் ரதி அல்லாவனும் பின்னால வாராங்க பின்னால வந்தால் ஒரு இடத்துல புகாரி ஷரீஃபை பிரட்டி பாருங்க ஒரு உருவம் தெரியுது ஒரு மனிதன் தெரிகிறாரு யாருன்னு தெரியல ஆனா பெண்ணாண்டு தெரியல தூரத்துல ஒரு உருவம் தெரியுது எனக்கு வந்தாரு எனக்கு வந்தாரு என்று அவர் விளங்கிக் கொண்டார் நான் ஆயிஷா என்பதை விளங்கிக் கொண்டார் எப்படி விளங்கினார் எப்படி விளங்கினார் ஆயிஷா சொல்றாங்க ஒக்கது ரஹானி ஒக்கது கான ரஹானி ஹிஜாப் ஹிஜாப் உடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால மாத்தல் என்னை பார்த்திருக்கிறார் ஹிஜாபுக்கு முன்னால என்னை அவர் பார்த்திருக்கிறார் என்னை தெரியும் ஹிஜாபுக்கு பின்னால் இது நடக்கிறது ஆயிஷா சொல்கிறார்கள் ஆயிஷா சொல்கிறார்கள் கிட்ட வந்து பார்த்த உடனே என்னை அவர் அறிந்து கொண்டார் என்னை அவர் அறிந்து கொண்டார் ஆனால் அந்த இக்கட்டான நிலைமை அந்த இக்கட்டான நிலைமை நபியுடைய மனைவி தாய்க்கு சமமானவள் என்று அல்லா சொல்கிறான் தாய் என்று அல்லா சொல்கிறான் பரிசுத்தமானவர்கள் அவர்களுடைய உள்ளத்தால் கூட பாவத்தை நினைக்காதவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் கூட ஹதரத் சஃப்வான் ஆட்கள் ஹதரத் ஆயிஷாவோடு பேசல்ல சத்தியம் செய்கிறார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக மா கல்லமணி கலிமா என்னோட ஒரு வார்த்தை பேசல வலா சமயத்து மின்ஹு கலிமா அவர் பேசினதை நான் கேட்கவும் இல்லை கண்ட உடனே சொன்னாங்க புகாரி ஷரீஃபை பிரட்டி பாருங்க ஆயிஷா சொல்றாங்க உடனே நான் கண்டவுடன் என்னுடைய தலையில் இருந்த முந்தானையை எடுத்து என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன் யார் சொல்றது ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா சொல்றான் புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது நம்மட வளமையில ஹதீஸ் நம்பர் சொல்ற வழக்கம் கிடையாது இருந்தாலும் எடுத்து பாருங்க நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் ஜிஹாதுடைய பாடத்துல ஆறாவது பாடம் ஜிஹாதுடைய பாடத்துல ஆறாவது பாடம் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் முஸ்லிம்ல பாடத்துல ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் முஸ்லிம்ல சௌபாவுடைய பாடத்துல ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் தொடர் ஹதீஸ்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதாவது ஹதீஸ் சந்தேகம் இருந்தால் புகாரியையும் முஸ்லிமையும் திரட்டி பாருங்க ஐஷா ரதி அல்லாஹ் அண்ணா சொல்ற இந்த வார்த்தை இருக்குதா இல்லையா என்னுடைய ஜில்பாபால் என்னுடைய மேலங்கியால் நான் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன் இதைவிட முகம் மூடுவதற்கு என்ன ஆதாரம் வேணும் சகோதரர் யாரை பின்பற்றுகிறீர்கள் யாரை கொண்டு ஆதாரம் சொல்கிறீர்கள் யாரை உங்களுடைய முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறீர்கள் உங்களுடைய குமர் பிள்ளைகளுக்கு யாரை முன்மாதிரியாக காட்டுகிறீர்கள் உங்களுடைய மனைவிமாருக்கு யாரை உதாரணம் காட்டுகிறீர்கள் ஆயிஷா சொல்கிறார்கள் மனைவி சொல்கிறார்கள் புகாரி ஷரீப்ல ஹதீஸ் வருது நபியுடைய மனைவி சொல்கிறாங்க நான் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டேன் முகம் மூட விருப்பம் இல்லாட்டி அதை விட்டு போடுங்க என்னுடைய மனைவியுடைய முகத்தை மூட எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய மகள முகத்தை நான் அந்நியவனுக்கு காட்டுவதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுங்க அதுல பிரச்சனை இல்ல ஆனால் ஆதாரம் இல்லை என்று சொல்ல ஆதாரம் இல்லை என்று சொல்ல முகம் மூடுறதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லவானா எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுங்க என்னால் இந்த ஆயிஷாவுடைய வாழ்க்கையை என்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுங்க என்னால் என்னுடைய மனைவிக்கு இந்த ஆயிஷாவுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க ஆண் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆதாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள் ஆதாரம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் கிராமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்கிறார் இதில் என்ன விலகினம் இருக்கிறது என்ன குள்ளத்தனம் இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களை விசுவாசிகளே பெண்கள் ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்னுடைய மகள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் நான் ஆண் என்னுடைய மனைவியுடைய நகத்தை கூட அந்நியவனுக்கு காட்ட மாட்டேன் என்ற ரோஷம் இருக்க வேண்டும் சகோதரர் ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை எங்களுடைய சமூகத்தில் அறிமுகப்படுத்த முடியாது அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் ஈமான் இல்லை என்றால் என்னுடைய மனைவியை என்னால் இந்த வாழ்க்கைக்கு உட்படுத்த முடியாது என்னுடைய மகளை என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு உட்படுத்த முடியாது ஒரு ஆண் அழியவில்லை ஒரு ஆண் சரி இன்றும் இருக்கிறது சொல்கிறான் இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்களே இவங்க காவிர்களோட ரொம்ப கடினமாக இருப்பாங்க ஆனால் தங்களுக்குள்ள உயிரை விடவும் இரக்கமாயிருப்பார் தங்களுக்குள்ள மிக நெருக்கமாக அந்யோன்யமாக பழகுவார்கள் நெருக்கமாக பழகுவார்கள் நபியே நீங்க அவங்கள பார்த்தால் தராகும் நீங்க அவங்களை எப்ப பார்த்தாலும் தொழுது கொண்டேதான் இருப்பாங்க இது சஹாபாக்களுடைய இயல்பு தன்மை எல்லா சகாபாக்களை பத்தி சொல்கிறான் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான் தராகும் நீங்க அவங்கள பார்த்தால் அந்த இருப்பாங்க அல்லது சுஜூதில் இருப்பாங்க இதை தவிர அவங்களுக்கு வேற வேலை கிடையாது அல்லாட திருப்பொருத்தம் எங்க என்று தேடி அலைகிறது தான் இந்த நபியோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய தொழில் என்று அல்லா சொல்றார் எபுத்தூன மினல்லாஹி வருவானா அல்லாவுடைய திருப்பொருத்தம் எங்க இருக்குது என்று தேடுறதுதான் இந்த சஹாபாக்களுடைய தொழில் என்று சொல்கிறான் நீங்க அவங்களோட முகத்தை பார்த்தால் அவங்களோட நெத்தியில சுஜூது செஞ்ச அடையாளத்தை பார்ப்பீங்க சுஜூது செஞ்ச அடையாளத்தை பார்ப்பீங்க இது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்த ஷஹாதத் அழகி வசல்லம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க நபியுடைய மனைவிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறார் நபியுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் நபியுடைய மனைவிமார்கள் மூமின்களுடைய தாய்மார்கள் இது சூரா அஹாபுடைய வசனங்கள் சூரா குரான்ல அல்லா சூரா சூரா முகம்மதிலையும் இந்த விடயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறார் சூரா அஹாபில் அல்லாஹ் சொல்கிறான் நபியுடைய மனைவிமார் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுடைய தாய்மார் இன்னொரு வசனத்தை அல்லா கூட நபிக்கு பின்னால நபி அவங்க வபாத்தாகினாலும் சரி நபி அவங்க தன்னுடைய மனைவிய தலா சொன்னாலும் சரி அல்லது அந்த மனைவி நபிய வேணாம் என்று செஞ்சாலும் சரி நபியுடைய மனைவிய எந்த காரணத்தை கொண்டும் பலா அன் நபியுடைய மனைவிய எந்த காரணம் கொண்டும் உங்களால திருமணம் முடிக்க இயலாது ஹராம் நபியுடைய மனைவி உங்களுடைய தாயம் அதனால திருமணம் முடிக்க இயலாது சகோதரர்களை கனவான்களே நபி அவங்க உயிரோடு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க நபியுடைய மனைவிமார் மகாபாக்களுக்கு தாய்மார்கள் தாய்மார்கள் மகாபாக்களுடைய வழக்க வழக்கங்களை அல்லாஹ் செலவுபடுத்துகிறான் இவ்வளவையும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான் இந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான் நபிக்கு குரான் இறங்கிக் கொண்டிருக்கிற காலம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான் கண்ணியமிக்க சஹாபாக்களே தோழர்களே உங்களுடைய வணக்க வழிபாடுகள் நீங்க சொல்லுறவங்க தான் உங்களோட நெத்தியில சஜதாவுடைய அடையாளம் இருக்குதுதான் நீங்க அல்லாவுடைய திருப்பொருத்தம் எங்கு என்று தேடி அலையிறவங்க தான் என்றாலும் நீங்க நபியுடைய மனைவிமார்க்கு போய் ஏதாவது கேட்கிறதாக இருந்தால் நபியுடைய மனைவிமார்ட்ட உங்களோட உண்மைதான் ஏதாவது கேட்கிறதாக இருந்தால் நபியுடைய மனைவிமார்ட்ட ஏதாவது கேட்கிறதாக இருந்தால் நீங்க திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க சஹாபாக்களை பார்த்து அல்லா சொல்கிறான் மனைவி மார்கள்ட்ட நீங்க ஏதாவது கேட்கிறதாக இருந்தாலும் வைரா சாழ்த்து சிறைக்கு பின்னாலே அல்லாஹுடைய நல்லடியார்களே சுவாசிகளே எங்களுடைய கன்னி பெண்கள் குமரு பிள்ளைகள் பாதையில சீரழிறாங்க பாதையில சீரழிறாங்க எங்கட மனைவிமார் அழைஞ்சு திரியிறாங்க கலைஞ்சு தெரியுறாங்க அதெல்லாம் மூமின்கள் ஆசைப்படுது எங்களுக்கு ஈமான் இருக்குதா ஈமானுடைய உணர்வாவது இருக்குதா இது பாவம் பாவமண்டாவது விளங்குதா எங்களுக்கு நாங்க எங்க இருக்கிறோம் எங்கிருந்து நாங்க ஆதாரம் எடுக்கிறோம் உங்களோட பிள்ளைங்களை படிக்க விட வானம் என்று நான் சொல்ல இல்லை தவறாக விளங்காதீங்க படிக்க வைங்க தாராளமா படிக்க வைங்க உங்களுடைய மகள் வீட்டை விட்டு போற நேரம் மகரத்தோடு போக வைங்க மகரத்தோடு கூட்டுவாங்க மகரமாக படிப்பீங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உங்களுடைய பெண் மக்கள் படிக்க விடுவதாக இருந்தால் திரைக்கு பின்னால் படிக்க விடுங்க திரைக்கு பின்னால் படிக்க விடுங்க பின்னால இருந்து கண்காணியுங்க நாங்க வானம் என்று சொல்லல பெண் வைத்தியர்கள் சாமிய பெண்கள் இன்று சமூகத்துக்கு தேவை பெண் ஆசிரியைகள் சமூகத்துக்கு தேவை நான் இல்லை என்று சொல்லல ஆனால் இதை காரணமாக வைத்து எங்களுடைய பெண் சமூகம் பெற்றுவிட்டது சகோதரர்கள் எங்களுடைய பெண் சமூகம் நரகத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார் நரகத்தின் பால் தன்னுடைய குடும்பத்தை ஓட்ட ஆரம்பித்து இன்னொரு சம்பவம் பாருங்க இமாம் பைஹி ரஹ்மஹுல்லா அவங்க தலாயிரு நுபுவா என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க துருவத்தி ஜுபேர் ரதி அவங்க சொல்றாங்க நபிசல்லாஹு அலஹி வசல் அவங்க வஃத்தாகி ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹாட வீட்டுல வீட்டுல படுக்க போட்டிருக்கு அவங்க மௌத்தாக இருக்கிறாங்க அபுபக்கர் ரவி அல்லாஹ் அவங்க ஊர்ல இருக்கல்ல தன்னுடைய இன்னொரு மனைவியினுடைய ஊரு மதீனாவுக்கு பக்கத்துல சுன் ஹண்டு சொல் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு அதுல அபுபக்கர் போயிட்டாங்க இப்ப நபி அவங்க வஃத்துடைய சுருதி அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கப்படுது அபுபக்கர் ரதியல்லானவங்க வாகனத்தை எடுத்துக்கொண்டு நபியுடைய ஜனாதாவை பார்க்கறதுக்கு வராங்க நபவியில ஐஷா ரதியல்லாவோட வீட்டுக்குள்ள நபி அவங்கள ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது அபுபக்கர் ரதியல்லானவங்க எந்த சிந்தனையில வந்திருப்பாங்க சகோதரர்களே சொல்றாங்க ஈடு கொடுக்க முடியாத கவலை நபியவங்க உயிரை விட்டு போயிட்டாங்களே நபியவங்க பூமியை விட்டு பேசாங்களே என்று ஈடு கொடுக்க முடியாத கவலையில முதல்ல அபூபக்கர் வாராங்க அபூபக்கர் வந்து அதுக்கு முன்னால வந்து தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி ஆயிஷா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகள் தான் தன்னுடைய மையத்து வீட்டுக்குத்தான் மூத்தாகினது நம்பிதான் இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை அனுமதி இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள நுழைய கூடாது அந்த நேரத்திலும் கூட ஆயிஷா உன்னுடைய மகள் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா கிட்ட அனுமதி கேட்டாங்க மகள் உள்ளுக்கு வரலாமா அது இனத்துலகு ஆயிஷா அனுமதி கொடுத்தாங்க வாங்கண்டு நபியுடைய வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு போறாங்க நபி அவங்களோட நபியுடைய ஜனாதாவை சுத்தி இருக்கிறாங்க நல்லா கவனிங்க நபியுடைய நபியுடைய ஜனாதாவை சுத்தி இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அபோபக்கர் நுழைஞ்சதும் அபோபக்கர் நுழைஞ்சதும் அபிபக்கர் அபூபக்கரை கண்டவுடன் அவங்க தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டார் நபியுடைய மனைவிமார் நபியுடைய மனைவிமார் அபூபக்கரை கண்டதும் தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டார்கள் அபூபக்கருக்கும் பெண்களுக்கும் மத்தியில ஒரு திரையை போட்டுக் கொண்டார் இது எங்க நபியுடைய ஜனாதா வீட்டுல நபியுடைய ஜனாதா வீட்டுல கூட்டாக இருக்கிறது நபி இருக்கிறது அபூபக்கர் முகத்தை மூடினதும் மறைஞ்சதும் உம்மஹாத்துல் சொர்க்கத்து தாய்மார்கள் நபியுடைய மனைவிமார்கள் அல்லாஹுடைய நல்ல ஜாதரை நீங்க சொல்லுங்க என்னுடைய மகள் என்னுடைய மகள் அவங்க அபூபக்கராக இருக்கலாம் நபியுடைய மனைவிமாராக இருக்கலாம் அவங்கள வாழ்க்கையில பக்குவம் போதாது அது நபியுடைய ஜனாதாவாக இருக்கலாம் அவங்கள வாழ்க்கையில பக்குவம் போதாது அதனால அவங்க அபூபக்கரை விட்டு மறைஞ்சு கொண்டாங்க ஆனா ஏண்ட மகள் அந்த உம்மஹாத்துல் நீன்களை விட ரொம்ப பரிசுத்தமானவள் முகங்களை மூட தேவல்ல நாங்க நாங்க எங்களுடைய உள்ளங்கள் அபூபக்தருடைய உள்ளங்களை விட பரிசுத்தமான உள்ளம் அதனால நாங்க பெண்களை முகம் மூட இல்லை எங்களுடைய உள்ளம் பசுத்தமானது அல்லாஹுடைய நல்லடியார்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹ் வகுத்தது அல்லாஹ் ஏற்படுத்தியது இங்கு சொல்லப்பட்ட விடயங்கள் நான் என்னுடைய மனைவிக்காக சொல்லல என்னுடைய குடும்பத்துக்காக சொல்லல இஸ்லாமிய உம்மத்துக்காக சொல்றேன் இஸ்லாமிய உம்மத்துக்காக சொல்றேன் பெண்கள் எப்ப சீராகிறாங்களோ சமூகம் சீராகும் சொல்றேன் இன்று வீடுகள் தியேட்டர்களாக மாறிட்டு சினிமா குட்டைகளாக மாறிட்டு எந்த ஒரு கூட்டம் வரட்டும் பாடசாலையில கூட்டமா பகானல்லா போறது தாய்மார்கள் அமூர்த்தி கூட்டமா போறது தாய்மார்கள் பள்ளியில கூட்டமா போறது தாய்மார்கள் மதுரசாவில கூட்டமா போறது தாய்மார்கள் ஏன் எங்க ஆம்பளைகள் எல்லாம் சொன்னாங்க அத்தையூர் ஜென்னா பாவத்திற்கு விட்டு செல்பவன் ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய மாட்டான் சொர்க்கம் நுழைய மாட்டான் வீட்டுல சும்மா சாஞ்சிருக்கிறாரு சும்மா படுத்திருக்கிறாரு எவனோ வந்து பாதையில ஹோன் அடிக்கிறான் வீட்டுல குசிலில இருக்கிற பொண்டாட்டி சொல்றாரு யாரோ ஹோன் அடிக்கிறான் வந்து பாருங்க இவன் ஒரு மூமினா சகோதரர் இவன் ஒரு இஸ்லாமியனா இவன் ஒரு இஸ்லாமியனா இவனுக்கு உணர்வு இருக்கிறதா எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இது இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறதா இல்லையா மீன்காரன் ரோட்ல வந்திருக்கிறான் உடுப்புகளில் கொண்டிருக்கிற மனைவியை கூப்பிட்டு சொல்றான் மீன்காரன் வந்திருக்கிறான் போய் பாருங்க சொன்னாங்க இவனை சொன்னான் கொடுக்கணும் எங்கட பார்வை எங்கட பாசையில கையூசுக்கு அர்த்தம் சொல்றது என்றால் கூட்டம் கொடுக்கிறவன் என்று சொல்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாம் என்பது நானும் நீங்களோ நினைச்சதல்ல அல்லாஹ் நினைத்தது எட்டிய சுத்தம் அதனால ஆண்கள் நாங்க பெண்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் குமர் பிள்ளைகளை எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் ஹிஜாபுள்ள முகத்தை மூடி ஆணம் மரியாதையான ஒரு சமூகத்தை உருவாக்கினால்தான் சகோதரர்களே எங்களுடைய இஸ்லாமிய பிந்தின சமூகம் சீராகும் இல்லை என்றால் நாமும் கட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து கொடூரமான நரகத்தில் செல்ல வேண்டிய ஒரு இழிநிலையை அடைய வேண்டி வரும் எனவே சகோதரர்களை கனவான்களே சொல்லப்பட்ட விடயங்கள் ஒரு ஆண் ஹதீஸில் இருந்து எடுத்தவை என்னுடைய சொந்த கருத்தல்ல ஏதாவது உங்களுடைய மனம் உங்களுக்கு பேசி இருந்தால் அல்லாவுக்காக மன்னித்துக்கும் இது மிம்பர் இது என்னுடைய கருத்து அல்ல இது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நின்ற இடம் இடத்தில் நிற்பதற்கு பயந்தாங்க பயந்து சொன்னாங்க எனக்கு நபிநடி இடத்துல நிக்கலாது அதனால நான் ஒரு படி கீழே நிக்கிறேன் என்று ஒரு படிக்கு கீழால நின்று பயன் செஞ்சாங்க உமருடைய ஆட்சி காலம் வருது உமர் சொன்னாரு அபுபக்கர் நின்ற இடத்துல என்னால நிக்க முடியாது அதனால நான் அதுக்கு கீழே போயிடுறேன் அதுக்கு கீழே போயிடுறேன் எனக்கு அந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இல்லை என்றாங்க உஸ்மான் ரதியல்லான ஆட்சி காலத்துல இப்படி வந்தால் மின்பர் இல்லாம அண்டர் கிரவுண்டாக போயிடும் என்று திரும்பவும் மூணாவது படிக்கு ஏறினார் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இது அல்லாஹுடைய ரசூலுடைய இடம் மக்கள் அல்லாஹுடைய தூதர்கள் பூமியில் அல்லாஹ் சொல்கிறான் நாங்க ஒரு ரசூல உலகத்துக்கு அனுப்புற வரையில எந்த ஒரு கூட்டத்தையும் கண்டிக்கிறதில்லை ஆனால் ரசூல் வாரதில்லை என்று எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் அவனுடைய தூதருடைய வாரிசுக்காரர்களால் மக்களை ஆக்கி இருக்கிறார் அதனால இங்கு சொல்லப்பட்ட விடயம் உட்பட்டது இதில் என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் கிடையாது அல்லாஹுடைய நல்லடியார்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் கோபிக்க வேண்டியது என்னுடன் அல்ல அழகி வசல்லம் அவங்களுடையும் முகத்தை மூடின ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்களோடையும் தன்னுடைய முகங்களை மூடிக்கொள்ள உம்மஹாத்துல் மூமிங்களுடையும் உங்களுடைய கோபங்களை உருவாக்கி கொள்ளும் எனவே அல்லாஹு ஆலா உள்ளதை உள்ளால் விளங்கி ஹக்கை அமல் செய்யக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா தப்பு தவறுகளை மன்னிப்பாயா எங்களுடைய பெண்களை யா அல்லா பரதாவுடைய வாழ்க்கைக்கு உட்படுத்துவாயா எங்களுடைய பெண்களை ஹிஜாபுடைய வாழ்க்கைக்கு உட்படுத்துவாயா மானம் மரியாதையோடு வாழச் செய்வாயா ஆயிஷாவுடைய உம்மஹாத்துல் முமீன்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய பெண் சமூகத்தை உருவாக்குவாயா எங்களுடைய ஊரை இஸ்லாமிய ஊராக மாற்றுவாயா பெண்களை இஸ்லாமிய கலாச்சார பெண்களாக மாற்றுவாயா அறிவிலும் ஆற்றலிலும் எல்லா விதத்திலும் உள்ள ஆற்றல் உள்ள பெண் சமூகத்தை பூமியிலே உருவாக்கி தருவாயா இஸ்லாத்திலேயே முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யார் யார் தீய செயல்களை உண்டாக்குகிறார்களோ தீய திட்டங்களை வகுக்கிறார்களோ அவர்களை பூமியில் இருந்து அழித்து விடுவாயா அவர்களை இஸ்லாத்துக்கு எதிரானவர்களாக இருந்தால் யா அல்லா பூமியில் இருந்து அவர்களை இல்லாதாக்கி விடுவாயா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்துருவாயா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்துருவாயா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இமாவோடு வாழ வைப்பாயா உன்னுடைய நபியுடைய சுண்ணாக்களோடு அவர்களுடைய இறுதி வாழ்க்கையை ஆக்கி தருவாயா எல்லா நிலைமைகளையும் சீராக்கி விடுவாயாக வானா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பயானை எமது இணையதளம் ஆகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்